மாதேவன் அந்த சாங் பாத்தீங்களா அழகியே மரிமி மரிமி பார்க்க மாட்டேங்க ஏங்க தேடல பாக்கணும்ல அதெல்லாம் நல்லா இருக்கு சாங் உண்மையில ரெண்டு வீடியோ சாங் விட்டு இருக்காங்க இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தேட்டர்ல பாக்கும்போது அது இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பட் இந்த டூ மினிட்ஸ் பார்க்கும்போது இப்ப மைண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு கிளீன் ட்ரிம்லாம் வேற பண்ணிட்டேனா அது வேற கரெக்டா மேட்ச் ஆச்சு இப்ப நம்ம வீடியோ எல்லாம் பண்றோம்ல இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்படியே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் போட்டு காட்டலாம்ல அது மாதிரி தான் படத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு ரகிய பாட்டில் அப்படிதான் வருதா ஆமா அதை நீ சொல்லி எனக்கு ஸ்பாய்லர் கொடுக்க தான் வந்திருக்காங்க நீங்க ஸ்பாய்லர் ஃப்ரீ எது சாங்குக்கே நம்ம ஸ்பாய்லர் ஃப்ரீ பண்றோம் இது இது அதே தான் அது எப்படின்னா ஹீரோயின் பேர் Aditi Rao Hydari waiting for a புன்னகை அப்படின்றாரா புன்னகை வந்துருச்சு வெயிட்டிங் ஃபார் அ புன்னகை அப்படின்னு அவங்க வந்து அது ஏற்ற மாதிரி சிரிடி அப்படின்னு சிரிக்கிறாங்க சூப்பரா சூப்பரா நரேட் பண்றீங்க இப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த கான்செப்ட் அப்படியே வச்சுப்போம் நீங்க அதே மாதிரி ஒருத்தவங்க பாடுறீங்க இப்போ நீங்க சிரிடின்னு சொன்னோடனே அந்த பக்கம் யாராவது பார்த்து சிரிக்கணும் பாடுங்க அப்ப மீ கார்த்தியா கிளீன் <laughs> பண்ணி பாபி சிம்கா மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் பரவாயில்ல சொல்லிட்டீங்க எப்படி <laughs> என்னத்த பண்ண போறாய் தெரியல இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு நிறைய பேர் சிரிப்பாங்க கண்டிப்பா அது காதல் சிரிப்பா இல்ல காமெடி சிரிப்பா அப்படின்றது வந்து மக்களுக்கு தான் வெளிச்சம் அப்புறம் இந்த ஒரு பாட்டு பாத்துட்டீங்க அதுக்கப்புறம் சாரட்டு வண்டியில சிகரெட் ஒளியில அந்த சாங் வீடியோ சாங் போகும்போது ஒரு பொறுப்பு வருதுங்க எனக்கு பொறுப்பு ஆமா என்ன பொறுப்பு வருது ஏன்னா என்னங்க மெட்ராஸ் டாக்கிஸ் இவ்வளவு காசு வச்சிருக்காங்களா அப்படின்னு பாவி இதை நான் அன்கட் வருஷனா போலாம்னு நினைச்சேனே இல்லங்க மெட்ராஸ் டாக்கிஸ்னாலே ஒரு பிரம்மாண்டம் ஓ விஷுவல்ஸ் ரிச்சா இருக்கு ரொம்ப ரிச்சா இருக்கு அதான் கார்த்தி எல்லாம் வந்துட்டு நம்ம பருத்தி வீரன் டைப்ல எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த என்ன ஜிப்பா மேல ஒரு கோட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு லவ் பெர்ஃபார்மன்ஸோட பார்க்கும்போது அடடான் இருக்கு ரிவ்யூ நல்லா இருந்துச்சு அந்த பொறுப்பு தான் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு என்ன வந்துச்சுன்னா அந்த ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு பைரசியை வந்து தவிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த வந்து நம்ம வீடியோல பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கடமை சின்ன வயசுல நம்ம கதை சொல்லுவாங்க கதை என்னவோ போயிட்டே இருக்கும் ஆனா மாரல் அதை ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு கருத்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க ஏதோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பொறுப்பு வந்துச்சிங்களா அந்த பொறுப்பு என்ன பாட்டை பார்த்து என்ன பொறுப்பு வந்துச்சுன்னா என்ன சொல்றது தோழிக்காவது இது அன்கட் வருஷன் கூட சொல்லிட்டீங்களா ஸோ அதனால வந்து ஃப்ளோல பேசணுன்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் மொத்தத்துல எல்லாம் அவ்வளோ ரிச்சா இருந்துச்சுங்க அந்த ஹீரோயின் அந்த முக்கியமா அதை என்ன சொல்றது அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்கல்ல இதுக்கு மேல உடனே கதை சொல்லிடுவேன் இல்ல இல்ல இல்ல நான் சொல்றேன் நல்லா இருக்கும் ஸ்பாயிலர் ஃப்ரீ அந்த ஹோலி பண்டிகை எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கியா ஹோலி பண்டிகை எல்லாம் இருக்குல்ல ஹோலி பண்டிகை என்னன்னா கலர் எல்லாம் தூக்கி கொண்டாடுவோம்ல அந்த மாதிரி அந்த செட்ல எல்லாருமே அப்படியே சிவப்பு கலர்ல இருக்காங்க அந்த ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் அந்த சாங் அந்த மூடுக்கு ஏற்றும் போது அந்த விஷுவல்ஸுக்கும் அந்த சிவப்பு பொடி அப்புறம் அந்த காஸ்டியூம் ஃபுல்லா எல்லாம் பார்க்கும்போது அப்பதான் வந்து மனித நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல அது தெரிஞ்சு பட் இருந்தாலும் என்னங்க மனுஷன் வரு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க அதாவது இப்படிதான் வந்து அன்கட் வருஷன் சொன்னாலும் எதையுமே கண்டுக்காம பேசிக்கிட்டே இருப்பாரு நீங்க என்ன பண்ணுங்க இந்த பாட்டோட வீடியோ சாங்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்ல நான் வந்து மனிதத்தனம் அவர்கள் பாடல்கள்லாம் விஷுவல்ஸை அப்படி தேட்டர்ல படத்தோட பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருந்ததுனாலும் அதையும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே கிளம்பிக்கிறேன் வெங்கட் அதான் பண்ணாம இந்த மாதிரி ஒரு அனலிஸ் இல்லனா சூப்பரா பேசிருப்பாரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவரு ஸோ ஓகே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு மனிதத்திரம் ஃபேன்ஸ் சொன்னையா மனிதத்திரம் ஃபேன்ஸ் சொல்லிருக்காரு மனிதத்திரம் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த ரிவ்யூலாம் ரிவ்யூன்ற இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டெப்த் ஆச்சு கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு இந்த சாங் பார்த்து நிறைய லவ் பண்ண இருப்பீங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணி மனசுக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க நல்ல லவ் ஒர்க் அவுட் ஆகும் நன்றி எவிடன்ஸோட மாட்டிப்பீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்